அணுக்களில்தான் உலகம் தோன்றியது என்று கொண்டால் இந்த அணுக்கள் பலவாகவும் ஜடமாகவும் உள்ளன எவையெல்லாம் பலவாகவும் ஜடமாகவும் உள்ளனவோ அவையெல்லாம் தோன்றியிருந்து முன்னாடி பார்த்தோம் இல்லையா அவைவ பகுப்புடைய பொருள் எல்லாம் தோன்றியிருந்து அழியும் பார்த்தோம் எதெல்லாம் அவைய பகுப்புடையதாக இருக்கின்றதோ அதெல்லாம் அழிவு பார்த்தோம் அது மாதிரியே எவையெல்லாம் பலவாகவும் ஜடமாகவும் உள்ளனவோ அவையும் தோன்றியிருந்து அழியக்கூடியவையே அணுக்கள் எல்லாம் பலமாகவும் திடமாகவும் உள்ளன எனவே அணுக்களும் தோன்றியிருந்து அறியக்கூடியவை தான் இப்படி தாமே தோன்றி அடையக்கூடிய அணுக்கள் எப்படி உலக தோற்றத்திற்கு மூல காரணமாக இருக்க முடியும் உலகத்துக்கு முதற் காரணம்னு ஏதாவது ஒரு பொருளை சொல்லி அந்த பொருளுக்கு அந்த முதற் காரணமாக இருக்கக்கூடிய தகுதி இல்லாமல் போயிடுது இப்போ இவர்கள் பரமாணுக்கள்னு அணுக்கள் சொன்னார்கள் அவற்றுக்கு அந்த முதல் காரணமாக இருக்கிற தகுதி இல்லாமல் போயிடுது அப்போ இந்த உலகத்தை படைத்து காத்து நடத்து நடத்துகின்ற அந்த பரம்பொருள் தான் உலகத்துக்கே முதல் காரணம் என்று கொண்டால் என்ன அப்படி கொள்வோமே பரம்பொருள் பரம்பொருளை தான் பிரம்மம் என்று வேத உபநிடங்கள் சொல்கின்றன பிரம்மம் என்றாலும் பரம்பொருளாலும் உள்ளாம் பரம்பொருளாகிய பிரம்மத்திடமிருந்தே இந்த உலகம் தோன்றியது என்று சொல்வோம் யாரும் வருத்த முடியுமா மறுத்தால் பிரம்மத்திற்கு ஏற்றுக்கொள்ள வேண்டியதான் பிரம்ம முதற்கான வாதம் பிரம்மம்னா என்ன பரம்பொருள் பரம்பொருளாகிய பிரம்மத்திடமிருந்தே உலகம் போற்றியது இது பிரம்ம முதற் காரணவாதம் பரிணாமவாதம் இதெல்லாம் சொல்லப்படும் பிரம்ம முதற் காரணவாதம் பரிணாமவாதம் இப்படி இந்த கருத்தை சைவதித்தானம் ஏற்கின்றதா என்றால் ஏற்கவில்லை இந்த கருத்தில் என்ன தவறு இருக்கின்றது யாராவது சொன்னாங்க பிரம்மம் அறிவுள்ள பொருள் சித்து பொருள் உலகமோ திறப்பொருள் அறிவுள்ள பிரம்மத்திடமிருந்து அறிவற்ற ஜட பொருள் எப்படி தோன்றும் ஆகவே பிரம்ம முதற் காரணமாக பொருந்தாது இலந்தையிடமிருந்து நூல் தோன்றுகின்றது இலந்தையிடமிருந்து நூல் தோன்றுகின்றது அந்த நூல் ஜடப்பொருள் நூல் ஜடப்பொருள் சிலந்தி சிலந்தி ஜடப்பொருள் நம்ம அளவு அறிவில்லாட்டாலும் கொஞ்சம் அறிவுதான் செய்யுது அப்ப நூல் ஜடப்பொருள் சிலந்தி அறிவுள்ளது அப்ப அறிவுள்ள சிறந்திடம் இருந்து ஜடப்பொருளாகிய நூல் போன்றது இல்லையா அதுபோலத்தான் அறிவுள்ள பிரம்மத்திடம் இருந்து ஜடப்பொருளாகிய உலகம் தோன்றுகிறது என்று இவர்கள் வாதிடுகின்றார் என்ன சொல்லிவிட்டார்களே என்ன செய்வது அறிவுள்ள நூல் ஜடம் தானே நூல் ஜடம் தான் சிறந்தி ஜடம்னு சொல்ல முடியாது அப்ப அறிவுள்ள சிறந்திடமிருந்து ஜடப்பொருளாகிய நூல் போன்றது போலத்தான் அறிவுள்ள பிரம்மத்திடமிருந்து ஜடமாகிய உலகம் தோன்றிருக்கின்றது இது ஒன்றும் தடையில்லை என்பது அவர்கள் வாழ் வேத உபரிடங்களை எல்லாம் உடன்படுகின்ற இந்த பிரம்ம முதற்கானவாதிகள் ஒன்றை சிந்திக்க வேண்டும் வேத உபரிடங்கள் என்ன சொல்கின்றன உடம்பு ஜடம் கலந்து கொண்டிருக்கின்ற உயிர்தான் சித்தப்பொருள் சிறந்தியிலிருந்து நூல் தோன்றுகின்றது என்று சொன்னால் சிறந்தி என்ற அந்த உடலிலிருந்துதான் நூல் தோன்றுகின்றது அங்கு அறிவுள்ள பொருளாக இருப்பது எது அந்த சிறந்தி உடலில் இப்படி இருக்கின்ற உயிர் அந்த சிறந்தி பிறவியை பெற்றதற்கு ஏற்ப அந்த உயிருக்கு எவ்வளவு அறிவு விளங்கணுமோ அந்த அளவு அறிவு விளங்குது இப்ப நாமெல்லாம் மனித பிறவியை பெற்ற உயிர்கள் அப்ப மனித பிறவியை பெற்றதுக்கு ஏற்ப எவ்வளவு அறிவு விளங்கணுமோ அந்த அறிவு நமக்கு விளங்கு அதே மாதிரி அந்த ஊழியர் சிறந்த உடம்பை பெற்றிருக்கிறது அந்த சிறந்த உடம்பில் இருக்கின்ற அந்த ஒளியதான அறிவு உள்ளதை ஒழிய அந்த சிறந்தி என்ற அந்த உடலுக்கு என்ன கிடையாது சிறந்து பிறவி என்று சொல்லத்தக்க அந்த உடலுக்கு அறிவு கிடையாது எனவே அறிவற்ற உடம்பில் இருந்துதான் அறிவற்ற நூல் தோன்றியிருக்கின்றது அறிவுள்ள உயிரிடமிருந்து தோன்றவில்லை எனவே எந்த எந்த நிலையிலும் சிட்டுப்பொருளிடமிருந்து ஜடப்பொருள் போன்றார் ஒரு ஜடப்பொருளில் இருந்துதான் மற்றொரு ஜடப்பொருள் ஆகவே பிரம்ம முதற் காரணவாதம் என்று சைவ சித்தாந்தம் இதனை மறுக்கின்றனர் ஒவ்வொன்றையும் அளவை நெறிப்படி மறுக்கின்றனர் அடுத்து உலக தோற்றத்தை பற்றி ஒரு உலக தோற்றத்தை பற்றி நாம் கருத்து பார்த்துக்கிட்டே இருக்கும் உலகம் தோன்றுவதே இல்லை நிலையாக இருக்கும் சொன்னார்கள் அதிலிருந்தே பார்க்கலாம் தோன்றி அழியக்கூடியதுதான் காட்சி அளவில் நிரூபித்தார் அனுமான அளவிலே நிரூபித்தார் அப்ப தோன்றி அழியக்கூடியதுதான் உடன்பட்டாங்க தோன்றுவதும் அழிவதும் உலகத்துக்கு இயல்புன்னு சொன்னாங்க இயல்புன்னா ஒரே தன்மையில் இருக்கணும்பா இருந்துகிட்டே இருந்தா உலகம் இயல்புன்னு சொல்லலாம் ஒன்றுகிறது அடிக்கிறது மாறுபாடு வந்தால் அது இயல்பு அல்ல மாறுபாட்டுக்கு ஒரு காரணம் இருக்கணும் சொல்லி அதை மறுக்கலாம் அப்புறம் பூதங்கள் உலகம் தானே தன்னை தோற்றுவித்துக் கொள்ளும் அழித்துக் கொள்ளும் நாங்க எந்த ஒரு செயல்பாட்டிலும் அந்த செயலுக்கு உட்படுகின்ற பொருளும் செயலை செய்கின்ற பொருளும் வேறு வேறு பொருள்கள் செயற்பட பொருளும் விளைவுகளும் வேறுன்னு சொன்னாங்க வேறு வேறா இருக்கலாம் தோற்றுவிப்பது ஒரு பூதமா இருக்கலாம் அழிப்பது இன்னொரு பூதமா இருக்கலாம் காப்பது இன்னொரு பூதமா இருக்கலாம் எப்படியோ எல்லா பூதங்களுமே தோன்றுதல் இருத்தல் அழிதல் உட்படுகின்றன தானே தோன்றி இருந்து அழிகிற பொருள் இன்னொரு பொருளை குறிப்பிட முடியாது அழைக்க முடியாது ஆகவே ஓட்ட தனக்கு இல்லாத ஒரு தலைவன் வேண்டும் என்று சொன்னார் அதன் பிறகு என்ன பார்ப்போம் மீமாம்சகர் மீமாம்சகர் என்ன சொன்னார்கள் ஒரு இடத்துல தோற்றம் நடக்கும் இன்னொரு இடத்துல அழிவு நடக்கும் உலகத்துல பார்த்துட்டு வரோம் மொத்த உலகமும் ஒருங்கே தோன்றும் இன்னொரு காலத்தில் ஒருங்கே அழிவு என்பது நமக்கு கொள்ள வேண்டியதில்லை என்றார்கள் அப்ப சில குறிப்பிட்ட உலகத்தை நல்லா இன்னும் கூர்ந்து பார்ப்பா குறிப்பிட்ட கால சூழ்நிலைகள்ல பிற உயிரினங்கள் ஒருங்கே ஒன்றி அந்த பருவகால ஆன ஒருங்கே அழிகின்றன இதை போலத்தான் மொத்த உலகமும் ஒருங்கே ஒன்றிருக்கும் அதான் படைப்பு காலம் அதுபோன்று ஒரு கால எல்லை வரும்போது ஒருங்கே அழியும் அது கூடி காலம் என்று தெளிவுபடுத்தினார் ஆக இப்படி உலக ஒத்துழைப்படுவதை பற்றியே தெளிவில்லாத காரணங்களை முதலில் மறுத்து உலகம் முத்தொழிப்படுவது முத்தொழில் தோற்றம் இருப்பு அழிவு சிருஷ்டி சிறி சம்பாரம் வரமொழியில உபாதான காரணம் உபாதானம் உபாதான காரணம் சரியா சிவபிரகாசத்திலாம் இந்த சொல்லி இடம் இருக்கிறது உபாதானம் முதல் காரணம் பானை சட்டி கொடுத்துக்கலாம் எது முதல் காரணம் எது உபாதானம் மண்ணு இல்லையா எல்லாம் வந்து பிளாஸ்டிக் நாற்காலியா இருக்கிற மாதிரி பிளாஸ்டிக் நாற்காலிகள் நிறைய இருக்கு இதுக்கு உபாதானம் எது பிளாஸ்டிக் தான் இதே ஸ்டீல் நாற்காலியா இருந்தா ஸ்ரீ மரணாசாலியா இருந்தா மரம் அதுக்கு உபாதாரம் தங்க நகைகள்லாம் இருக்குது இல்லையா அந்த நகைகளுக்கெல்லாம் உபாதாரம் இது தங்கம் அதே மாதிரி இந்த உலகத்துக்கு உபாதானமா முதல் காரணமா இருப்பது எது என்ற ஆராய்ச்சி தான் இங்க நடக்குது அதுல என்ன சொன்னாங்க பரமாணுக்கள் முதல் காரணம் சொன்னாங்க அவை பலமாகவும் ஜடமாகவும் இருப்பதால் அவையே போன்றிருந்து அழியக்கூடியவை அவற்றுக்கே வேறொரு முதல் காரணம் தேவைப்படுகிறது எனவே அவை உலகத்திற்கு பரம முதல் காரணமாக இருக்க முடியாது அடுத்து பிரம்மவே முதல் காரணம் ஏன் இன்னொரு பொருளை தேடுவாங்க பரம்பொருளையே பார்த்துட்டு அவர்தான் பரம்பொருளிலிருந்து உலகம் போன்றுகிறது என்று பரிணாமவாதிகள் சொன்னார் அதை ஏன் மறுத்தோம் பரம்பொருள் சித்த பொருள் உலகம் இடப்பொருள் சித்த பொருளிடமிருந்து ஜடப்பொருள் ஒரு ஜடப்பொருளிடமிருந்து இடப்பொருள் ஜடப்பொருள் சிறந்தி எல்லாம் சொன்னாங்க அந்த ஓமை பொருந்தாலும் அதை மாதிரி இது எங்கிருந்து தோன்றியது அதற்கு மூலப்பொருள் என்ன முதல் காரணம் என்ன என்று சொல்வதில் ஏதாவது இடர்பாடு வரதான் செய்யும் எனவே இந்த உலகமானது வெறும் பொய் தோற்றம் என்று கொள்ள வேண்டும் உபநிடங்கள் அவ்வாறு ஆங்காங்கு சொல்லி செல்கின்றன உலகம் பொய் தோற்றம் உபநிடங்கள் சொல்வது போல திருமதிகளும் சொல்கின்றன சித்தாந்த சாஸ்திரங்களும் கூட சொல்கின்றன சில இடங்களில் உலகம் பொய் ஆனால் அதனுடைய உள்ளத்தை வேற இவர்கள் என்ன உலகம் பொய்த்தோற்றம் உடையது உலகம் உண்மையானது அல்ல பொய்த்தோற்றம் பொய்த்தோற்றம்னா எப்படி அப்படின்னா ஒருவன் தெளிவாக பார்க்காததினால் ரெண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை வைத்து ஒரு பொருளை மற்றொரு பொருளாக முடிவு செய்து விடுவான் ஒரு நீண்ட கயிறு அப்படி வளைந்து கிடக்கின்றது அதை மங்கிய வெளிச்சத்தில் பார்க்கின்ற ஒருவன் அவனது என்ன நினைப்பான் பாம்பு என்று நினைப்பான் அதே வெளிச்சம் இருக்கியானா கொஞ்ச நேரத்துக்கு முந்தி பாம்பை பார்த்துருந்தான்னா இதை பார்த்த முதல்ல அது பாம்பு தானோ நிலையில தான் வரும் இப்பதான் ஒரு பத்து நிமிஷம் முந்தி பாம்பை பார்த்துருந்தாங்க இதை பார்த்தோன்னே டக்குனா கத்துனா வரைக்கும் பாம்பு ஆனா அது உண்மையில் என்ன ஐயோ ஆகவே கயிறு பாம்பாக தோன்றும் இடத்திலே அந்த பாம்பாக தோன்றுதல் இருக்கின்றதே அது பொய் தோற்றம் அந்த பொருள் கயிறு என்பதுதான் மெய் அதுபோல என்று சங்கர வேளாண்மையிலே சொல்லப்பட்டுள்ளது போற்றியிருந்தான் அணுக்களும் உண்மை அணுக்களிலிருந்து உலகம் தோன்றியதும் உண்மை என்று அவர்கள் சொன்னார்கள் அணுக்களுக்கு அந்த முதற் காரணமா பரம உபாதமா இருக்கக்கூடிய தகுதி இல்லை இடமாகவும் பலமாக இருக்கு அவரை அழியும் சொல்லி நம்ம இருக்கோம் அதே மாதிரி பிரம்மத்திடமிருந்து உலகம் தோன்றியதுன்னு பரிணாமவாதிகள் சொன்னாங்க பிரம்மம் சித்து உலகம் ஜடம் அதனால அது பொருந்தாடுன்னு பொய்யான எதை போல கயிறு பாம்பாக தோன்றுவது போல கனவு நனவாக காட்சி அளிப்பது போல கனவு காணும்போது கனவு நினைவோட நனவு தான் நினைப்போம் பிடித்து எழுந்த பிறகு அது ஒரு கஷ்டமான கணவனா நல்ல வேலை கனவு தானே நல்ல வேலை அப்படின்னு நல்ல ஆனந்தமான கணவனா அழிக்கும் ஒரு கனவு தானா அப்படின்னு நினைச்சு வந்துடுவோம் கனவாக இருந்தால் நல்லா இருக்குமே தேவை கனவா இருந்தா தேவை அப்போ அந்த கனவு நனவு போல காட்சி அளிப்பது போலவும் கனவு நனவாக காட்சியளிப்பது போலவும் கயிறு பாம்பாக காட்சியளிப்பது போலவும் பிரம்ம பொருளே உலகமாக இந்த பிரபஞ்சமாக காட்சியளிக்கும் ஆகவே உலக தோற்றமே போய் என்று இப்படி சொல்கின்ற இந்த கொள்கை விவர்த்தனவாதம் விவர்த்தன ஒவ்வொரு பேரும் கணிச்சும் நல்லா நினைவில் கொள்ள வேண்டும் அணு முதற் காரணவாதம் பார்த்தோம் அதுக்கடுத்து என்ன பார்த்தோம் பிரம்ம முதல் காரணமாக பார்க்கிறோம் இப்போ விவர்த்தனவாதம் அதாவது உலக தோற்றம் பொய் உதாரணம் கயிறு பாம்பாக தோன்றுவது போல கனவு நனவாக தோன்றுவது போல உலக தோற்றம் இந்த கருத்தை சைவ சித்தாந்தம் ஏற்றுக்கொள்கின்றதா என்று சொன்னால் இதனை ஏற்றுக்கொள்ளவில்லை அதாவது எல்லா சிந்தனைகளும் தேவை ஒவ்வொரு ஆன்மாவுடைய அந்த பக்குவநிலைக்கு ஏற்ப ஒவ்வொரு சிந்தனை வரதான் செய்யும் ஆராய்ச்சி மட்டும்தான் செய்யணும் யாரையும் மறுத்து யாரையும் பொய் சொல்வது இடித்து சொல்வது படித்து சொல்வது என்ற பேச்சுக்கே நம்ம இடம் மணிவாசக பெருமான் என்ன சொல்றார் அறுவை சமயங்கள் சைவம் தவிர்த்த மற்ற அறுவை சமயங்கள் சொல்வது என்று சொல்றார் திருத்தகம் அறுவை சமயம் என்று சொல்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமி என்ன சொல்கின்றார் அறிவினான் மிக்க அறுவகை சமயத்து அவ்வளவுக்கு அங்கே ஆரோரும் புரிந்து திருப்பூர் வருகிறன என்றுடன் சரியான திருப்பூர் சரிபார்ப்பது அறிவினான் மிக்க அறிவுரை சமயத்து அவ்வளவுக்கு அங்கே ஆரோர் புரிந்து மற்ற எல்லா சமயத்திலும் என்ன சொல்றாரு அறிவினால் சிறந்தவர்கள் ஏன்னா இந்த உலக தோற்றத்திற்கு எது காரணம் அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்கு வந்துட்டாங்க பாருங்க இந்த மாதிரி இந்த உலகத்துல நம்ம வாழ்றோமே இதுக்கு என்ன காரணம் இந்த உலகம் எதிர்த்து தோன்றியது நம்ம வாழ்க்கையின் நோக்கம் என்ன ஏதோ உலகத்துல பொருள்களை அறிஞ்சமா அனுபவிச்சோமா அப்படி பொழுத போக்கணுமான்னு இல்லாம இந்த உலக உலகத்தோட்டத்துக்கு என்ன காரணம் நம்ம ஏன் இந்த உலகத்தை வாழ்றோம் இப்படின்னா யாரு சிந்திக்கிறாங்களோ அவர்கள் எல்லாருமே அறிவில் சிறந்தவர்கள் தான் ஒரு சிந்தனையோட விட இன்னொரு சிந்தனை சிறப்பானதாக இருக்கிறது நம்ம அளவை நெறிப்படி சிந்திக்கும் போது இல்ல எங்களுக்கு அதான் சிறந்ததா இருக்கு யாரு என்னன்னா நல்லது நீங்க அதை பின்பற்றுங்க அவ்வளவுதான் வேற ஒன்று அவசியமான வாக்குவாதங்களுக்கோ ஒருவரை ஒருவர் குறைந்து பேசுவதற்கோ வேலையே கிடையாது ஒவ்வொரு சமயத்தாலும் ஒரு அளவை அடிப்படை சிந்தித்து ஒவ்வொன்று சொல்வார்கள் நம்ம சித்தாந்த நூல்கள் இப்படி சொல்கின்றன அது தங்களுக்கும் அளவேந்தற்படி பொருத்தமாக இருப்பதனால ஏற்றப்படுகின்றீர்கள் அவ்வளவுதான் அவ்வளவுதான் என்ன சொல்கின்றார்கள் இந்த விவர்த்தனவாதத்தை உலகம் பெரும் போற்றமே உண்மை அல்ல கயிறு பாம்பாக தோன்றுவது போல கனவு நனவாக தோன்றுவது போல என்பதை வெகு ஏற்கவில்லை ஏனென்றால் வெறும் தோற்றம் ஒரு தோற்றம் போல தோன்ற வேண்டும் என்றாலும் கூட அந்த பொருள் உள் பொருளாக இருந்தால்தான் ஒரு தோற்றம் கூட ஏற்படும் ஒருவன் கழிப்பை பார்க்கின்றான் அது பாம்பாக தோன்றுகின்றது அப்புறம் தெளிவா பார்க்கின்றான் ஒரு பயத்துல ஒரு மகிழ்ச்சியில அவன் பாம்புன்னு நினைச்சுதான் அப்புறம் கொஞ்சம் தெளிவா பாருங்க அவன் நண்பர்களுக்கு ஏண்டா இது பயப்படுறது கையெல்லாம் நல்லா பாருங்கிறான் அவன் பார்க்கறான் கையிலும் தெரிஞ்சு போச்சு அப்ப அது பாம்பு அல்ல கயிறுன்னு தெரிஞ்சு போச்சு அது பாம்பு அல்லன்னா அந்த கயிறு பாம்பு அல்ல அவ்வளவுதான் ஆனா பாம்பு என்பது ஒரு பொருள் இருக்கத்தானே செய்கிறது பாம்பு என்ற ஒரு ஒரு பொருள் இருந்திருப்பதாலும் அதை அவன் பார்த்திருப்பதாலும் தான் இந்த அவன் பாம்பாக நினைத்துப்பார் அவன் வந்து நடந்திருக்கு கனவிலே பல நிகழ்ச்சிகள் நம்ம பார்க்கின்றோம் என்றாலும் கனவு கலைந்துவிட்டால் அந்த நிகழ்ச்சிகளும் கலைந்து போய்விடும் என்றாலும் நனவிலே பல அனுபவங்களை நாம பெற்றிருக்கின்றோம் அந்த பெற்ற உண்மை அனுபவங்களை தான் கனவிலே பார்க்க இந்த அனுபவங்களே போயினா ஒரு தோற்றம் கூட வர முடியாது என்று நம்முடைய சிவாகமங்கள் சொல்கின்றனர் பாம்பு என்ற ஒரு பொருள் இல்லைன்னா பாம்பு என்பது போன்ற ஒரு தோற்றம் கூட ஏற்படாது பாம்பு ஒன்று இருக்கிறது அதனை முன்னாடி பார்த்த அனுபவம் உனக்கு இருக்குது அந்த அனுபவத்தின் வாசனையில தான் அந்த கையில உனக்கு என்ன கொண்டிருக்குது பாம்பாக எனவே ஒரு தோற்றம் என்று ஏற்பட்டால் கூட அந்த பொருள் உள் பொருளாக தான் இருக்க வேண்டும் ஆகவே இந்த பிரபஞ்சத்தை தோற்றம் என்ற ஒரு வாதத்திற்கு வெறும் தோற்றம் தான் இந்த உலகம் அப்படின்னு ஒரு வாதத்திற்காக சொன்னாலும் கூட அந்த உலகம் உண்மையான பொருளாக இருந்தால்தான் ஒரு தோற்றம் கூட ஏற்படும் ஆகையினாலே விபத்தான வாதத்தை ஏற்கவில்லை தோற்றம் இல்லை அதாவது உண்மையான பொருளுக்கு தான் தோற்றம் இருக்கும் ஆகையினாலே உலகம் உள் பொருளே ஆகும் என்று சொல்லி விபத்தனவாதம் மறுக்கப்படுகிறது ஒரு சுவாரஸ்யமான விவாதம் என்னவென்றால் அப்ப இந்த உலகத்திற்கு முதல் காரணம் எது அப்படிங்கிறது வருவோம் அதுக்கு முந்தைய ஒரு விவாதம் இந்த உலகம் தோன்றுகின்றது இருக்கின்றது அடைகின்றது என்பதை உடன்படுகின்றார்கள் என்பதை உடன்படுகின்றார்கள் இதை உடன்படுபவர்களுக்குள் உலகம் ஒத்துழைப்படும் தோற்றம் இருப்பு அழிவு என்ற ஒத்துழைப்படும் உலகம் ஒத்துழைப்படும் ஒத்துக்கொள்வர்கள் விவாதம் இப்போ இந்த இருபத்தாம் வாதத்தில் உலகம் வெறும் போற்றோம்னு சொல்லப்பட்டதே இப்போ உலகம் உள் பொருளா இல் பொருளா உள் பொருள் என்றால் உள்ள பொருள் உண்மையான பொருள் இல் பொருள் என்றால் இல்லாதது இப்போ உயர் கொம்பு உயர் கொம்புங்கிற பொருள் உள் பொருளா இரு பொருள் ஆதாய தாமரை பொருள் இதே போல இந்த உலகமும் இயல்பொருள் என்று சொன்னால் என்ன உலகத்திலேயே வாழ்ந்துக்கிட்டு உலகத்திலேயே பல அனுபவங்களை பண்ணிட்டு உலகத்திலேயே ஏன் சொல்லணும் என்ன ஒண்ணுமே சிந்திக்காம இவர்கள் பேசுகிறார்கள் நம்ம ஆனா அவர்கள் ஒரு காரணத்தை வைத்துக் கொண்டுதான் பேசுகிறார்கள் உலகம் இல்லாதது என்று சொல்பவர்கள் அதற்கு ஒரு காரணம் வைத்திருக்கிறார்கள் அந்த காரணம் என்ன என்பதை நம்ம பார்க்க வேண்டும் என்ன என்று சொன்னால் உலகத்திற்கு தோற்றம் உண்டு உலகம் தோன்றக்கூடியது இதை நம்ம காலத்துல உடன்படுகிறோமா இல்லையா சொல்லுங்க உலகம் தோன்றக்கூடியது உடன்படுறோம் தான் இப்போ உலகம் உள்பொருளா இருந்தால் இந்த உலகத்திற்கு தோற்றம் என்பது இருக்காது என்பது அவர்கள் வார் உலகம் உள்பொருளாக இருக்குமே ஆனால் இந்த உலகத்திற்கு என்ன இருக்காது தோற்றம் இருக்காது ஏன் உலகம் உள்பொருள் சொல்லிட்டீங்க அப்போ வந்து உள்ள பொருள் தானே அப்ப ஏற்கனவே உள்ள பொருள்னா அநியாயா போன்றணும் சரிதானே உலகம் உள்பொருள்னு சொல்லிட்டா அது உள்ள பொருள் இட் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்புறம் ஏன் அதுக்கு கிரியேஷன் ஒண்ணு சொல்றீங்க ஏன் தோட்டம் சொல்றீங்க எங்க கேட்கின்றார்கள் எப்படி போறீங்க முதல்ல இவரை நம்ம ஏதோ ஏமாளிகள் சிந்திக்காதவர்கள் நினைச்சோம் உலகத்தை இல்லாத ஒன்று உலகத்தை இருந்துகிட்டு ஆனா அவர்கள் எப்படி ஒரு காரணத்தோட சொல்றாங்க பாத்தீங்கன்னா உலகம் இருபொருள் ஏனென்றால் உலகத்துக்கு போற்றம் உள்ளது உலகம் உள்பொருளாயும் அதற்கு போற்றம் இருக்காது ஏன் உள் உள்பொருளா ஏற்கனவே அது உள்ள பொருளானே அப்புறம் ஏன் அதுக்கு தோற்றம் வேணும் எல்லாரும் நல்ல சிந்தனையாக இருக்கு அதான் அறிவினான் மிக்க அனுபவித்து வைத்திருந்தார் ஆகா இப்படி சொல்றாரு என்ன சொல்றது உலகம் இருபொருள் ஏனென்றால் உலகத்திற்கு தோற்றம் உள்ளது எது எது தோற்றம் உள்ளது எந்தெந்த பொருளுக்கு தோற்றம் உள்ளதோ அந்த பொருள் எல்லாம் இருபொருளே ஆகும் உலகம் உலகம் உள்பொருளாயின் அது ஏற்கனவே உள்ள பொருளா இருந்தால் அது எப்படி தோன்றும் சொல்றது பொருந்தும் சொல்கிறார் இது இருக்கட்டும் அவர்களுக்கு நாம கேட்கின்ற கேள்வி என்னவென்றால் ஐயா உலகம் இருபொருள் என்று சொல்கின்றீர்களே உள்பொருளாக இருந்தால் அது எப்படி தோன்றும் அது ஏற்கனவே உள்ள பொருளாக தான் இருபொருளாக இருந்தால் மட்டும் அது தோன்றுமா இருபொருளுக்கு தோற்றம் உண்டா அப்போது பார்த்தோம் இல்லையா முயல் கொம்பு உதாரணம் அந்த எடுத்துக்காட்டாக இருக்கும் முயல் கொம்பு இருபொருள் என்றைக்காவது அது தோன்றுமா இந்த காலத்துல தாங்க முயலுக்கு கொம்பு இல்லை இந்த தாத்தா காலத்துலாம் முயலுக்கு பெரிய பெரிய கொம்பு இருக்குது அப்படின்னு யாராவது சொல்லுவாங்க ஏற்றுக்கொள்வார்களா ஆகவே முயல் கொம்பு போன்ற இருபொருள்கள் எல்லா காலத்திலும் இருபொருள்கள் தான் அவை அவற்றுக்கு ஒருபோதும் தோற்றம் கிடையாது இந்த உலகம் இருபொருள் என்று சொன்னவர்கள் என்ன காரணம் சொன்னார்கள் உலகத்துக்கு தோற்றம் இருப்பதால் அது இருபொருள் தான் உலகத்துக்கு தோற்றம் இருக்கிறது உடன்படுகின்றீர்கள் அல்லவா அது அப்படி உடன்பட்டு உலகம் இருபொருள் சொல்றீங்களே இருபொருளா இருந்தா மட்டும் தோற்றம் இருக்குமா அப்படின்னா முயல் கொம்பு போன்றவர்களுக்கு தோற்றம் இருக்கணுமே அதான தாமரை போட்டணுமே இல்லையே ஆனா உலகத்துக்கு தோற்றம் உள்ளது அப்ப இன்னொரு சாதனம் வந்தார்கள் பார்த்தீங்களா சரியா சொன்னீங்க உலகம் இருபொருள் என்றால் முயல் கொங்கு போற ஆயிரும் அதுக்கு ஒரு நாள் ஓட்டம் கிடையாது உள் பொருள் வச்சுக்கிட்டாலும் அது ஏற்கனவே உள் பொருள் அப்புறம் ஏன் அதுக்கு தோற்றம் சொல்லணும்னு ஆயிரும் அப்ப பொருளுக்கும் தோற்றம் இல்லை உள் பொருள் ஏற்கனவே உள்ள பொருள் அப்ப அதுக்கும் தோற்றம் இல்லை ஆனால் உலகத்துக்கு தோற்றம் உண்டு ஓட்டம் இருப்பதால் உலகம் இல்பொருளும் அல்ல உள்பொருளும் அல்ல உலகம் இல்பொருளும் அல்ல உள்பொருளும் அல்ல இந்த வாரத்தை கேட்டவனே நமக்கு முதல்ல வேடிக்கையா இருக்கும் ஆனா காரணம் எவ்வளவு வலுவா இருக்கும் பாருங்க ஐம்பத்தான படிக்கிற காலத்துல இதெல்லாம் இதெல்லாம் என்ன இது பொருளுங்கிறாங்க உள் பொருளும் அல்ல இரு பொருளும் அல்லங்கிறாங்க இதெல்லாம் ஒரு பொருட்டா எடுத்து படிக்கணுமா இதெல்லாம் தாண்டி போங்க ஒவ்வொன்றுக்கும் அவங்க வச்சிருக்கிறா ஏதுக்கள் சொல்றாங்க பாரு காரணங்கள் சொல்றாங்க பாரு இதெல்லாம் நம்ம சிந்தனை வளர்ச்சிக்கு அசிவா சிந்தனைக்கு உரம் இதெல்லாம் உலகம் தோன்றுகின்றதே என்பதை உடன்படுகின்றோம் உலகம் உள்பொருளாக இருந்தால் ஏற்கனவே உள்ள பொருள் தோன்ற வேண்டியதில்லை தோன்ற வாய்ப்பில்லை உலகம் இருபொருள் என்று வைத்துக் கொண்டாலும் முயல் கொம்பு போன்ற இருபொருளுக்கு ஒருபோதும் தோற்றமில்லை ஆக என்ன முடிவு கிடைத்துவிட்டது என்றால் உள்பொருளுக்கும் தோற்றமில்லை இல்பொருளுக்கும் தோற்றமில்லை ஆனால் உலகமோ தோற்றம் உடையதாக இருக்கின்றது இது உலகம் இல்பொருளாக இருந்தாலும் இது தோன்ற போவதில்லை உள்பொருளாக இருந்தாலும் தோன்ற வேண்டியதில்லை ஆகவே ஆனால் உலகம் தோன்றக்கூடியதாக இருக்கிறது எனவே உலகம் உள்பொருளும் அல்ல இல்பொருளும் அல்ல என்றார் உள்ளதும் இலதும் அன்று நின்றது ஒன்று என்றார்கள் உள்பொருளும் அல்ல இருபொருளும் அல்ல இது சைவ சித்தாந்தம் ஏற்றுக்கொள்கின்றதா உலகம் இருபொருள் என்றார்கள் அதை நம்ம மறுத்தோம் இல்லாததற்கு தோற்றம் இல்லை ஆனால் உலகம் தோன்றக்கூடியது எனவே இருபொருள் அல்ல அப்ப அடுத்த சாரார் வந்து சொன்னார் இது பௌத்தர்கள் ஒரு சாரார் உலகம் இருபொருள் சொன்னது சொன்னது யாரு பௌத்த மதத்துள் ஒரு பிரிவினர் இருபொருள் நாங்க அதை நம்ம மறுத்தோம் திருக்குறளுக்கு தோற்றம் இல்லையா உலகம் போன்றக்கூடியதையா அதனால உலகம் இருபொருள் அல்ல அப்ப பௌத்தர்களே இன்னொரு சொல்ல வந்தாரு திருக்குறளுக்கு தோற்றம் இல்ல சரி உள்பொருளுக்கும் தான் தோற்றம் இல்லை அது ஏற்கனவே உள்ள பொருள் அதையும் தோன்றணும் உள்பொருளுக்கும் தான் தோற்றம் இல்லை அவை இருபொருளுக்கும் தோற்றம் இல்லை உள்பொருளுக்கும் தோற்றம் இல்லை ஆனால் உலகத்திற்கு தோற்றம் உள்ளது நீங்க சைவத்தை ஒத்துக்கிறீங்க எனவே உலகம் தோற்றம் உடையதாக இருப்பதால் இந்த உலகம் உள்பொருளும் அன்று இருபொருளும் அன்று அல்ல என்று சொன்னால் அது பன்மை அதுக்கு ஒருமை என்பது அன்று அன்று இன்று அந்த அன்று வேறு இது அல்ல என்பதன் ஒருமை இல்லையா ஆகவே உலகத்திற்கு தோற்றம் இருப்பதால் உலகம் உள்பொருளும் அன்று இருபொருளும் அன்று இதை செய்வதற்காக ஏற்றுக்கொள்கின்றதா உலகம் உள்பொருளும் அன்று இருபொருளும் அன்று என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏனென்றால் ஒரு கேள்வி கேட்டால் இரண்டில் ஒன்றைத்தான் பதிலாக சொல்ல முடியும் தர்க்க முறை உலகம் உள்ளதா அல்லது இல்லாததா என்று கேட்டால் உள்ளது அல்லது இல்லாதது ரெண்டு ஒன்றுதான் சொல்ல முடியும் உள்ளதும் அல்ல இல்லதும் அல்ல என்று சொல்ல முடியாது உலகம் உள்ளதும் அல்ல இல்லதும் அல்ல என்று சொன்னால் வினா எப்படி வரும் அப்படின்னா உள்ளதும் அல்ல இல்லதும் அல்லன்னு சொல்றையே அந்த உலகம் இருக்கிறதா இல்லையா அதான் உள்ளதும் அல்ல இல்லதும் சொல்லிட்டேன் இருக்கிறதா அல்லது இல்லையான்னு கேட்டு அதுல ஒரு பதில் தான் சொல்ல வேண்டியது வரும் இந்த உலகம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கார் அப்ப உள்ளது அல்ல என்று சொன்னது தவறாகிவிடும் இந்த உலகம் இல்லைன்னு சொன்னா அப்ப இல்லாதது என்று சொன்னது தவறாகி உள்ளதா இல்லாததா ரெண்டு ஒண்ணு சொல்லிருக்கா ரெண்டு ஒண்ணு தான் சொல்லி ஆகணும் ஏன்னா அது உலக நடைமுறை உலக நடைமுறை ஆகவே ஒன்றுக்கொன்று முரண்படும்படியாக உலகம் உள்ளதும் அல்ல அல்ல என்று சொல்ல முடியாது ஆக இந்த கருத்து மறுக்கப்படுகிறது இனி இன்னொரு சாரா வருகின்றார் இவர்கள் இப்ப கடைசியா பார்ப்பவர்களுக்கு அப்படியே தலைகீழான ஒரு முடிவை சொல்கிறார் என்னவென்றால் உலகம் உள் பொருளுமாம் என் பொருளுமாம் உள்ளதும் தான் இல்லதும் தான் என்று சொல்கிறார் உள்ளதும் அல்ல இல்லதும் அல்ல நாங்க உள்ளதும் தான் இல்லதும் தான் சொல்கின்றார் ஒரு பொருள் ஒருவன் இன்றி உலகு இலகு ஆகும் உள்ளதும் தான் இல்லாததும் தான் இவர்கள் சும்மா சொல்லல ஏதோ ஒண்ணு சொல்லியிருக்கோம் பச்சைக்கு தயார் பண்ணிட்டு வராத மாணவன் ஒன்றும் படிக்கல பச்சை பச்சை எனக்கு பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் புத்தகத்தை வச்சு அவன் படிக்கிற கருத்து போடுவான் பதற்றம் தான் மேலாது சரி அவ்வளவுதான் இவ்வளோ நாள் படிக்கல இன்னைக்கு எடுத்து படிக்க போகணும் போய் ஏதாவது ஏதாவது எழுத விடுவான் நாலு சாய்ந்து ஏதாவது ஒரு தாய்க்க போடுவோம் ஒவ்வொரு வேலையிலையும் வர்றது வரட்டும் கல்ல விட்டு எரியும் எத்தனை படம் வருதோ வளரும் நாலு சாயந்தரம் ஒன்று எழுதுகிற மாதிரி அந்த மாதிரி இங்கே சமயவாதிகள் சொல்லவில்லை அவர்கள் உள் பொருளாங்க அதுவும் பொருந்தலை இரு பொருள் சொன்னாங்க அதுவும் பொருந்தலை இவன் அடுத்த உள் பொருளும் அல்ல இரு பொருளும் அல்ல இன்னொரு இன்னொருத்தனை சொன்னாங்க அதுவும் பொருந்தலை நாம உள் பொருளும் தான் இரு பொருளும் தான் நாலாவது ஒரு சாய் சொல்லும் சொல்ல இவர்களும் சிந்தித்து சொல்கின்றார்கள் இவர்கள் ஒரு பிரிவினர் உலகம் உள்பொருளும் தான் இருபொருளும் தான் இதுக்கு சொல்ற காரணம் என்ன அப்படின்னா ஒரு பானையை எடுத்து காட்டா சொன்னா ரொம்ப எளிமையா போயிருக்கு என்னன்னா கோடை காலம் இது இல்லையா என்னெல்லாம் எல்லாம் வச்சு தண்ணி குடிச்சாலும் அதெல்லாம் செயற்கை நல்லா மண்பானையில தண்ணி வைத்து அதை ஜனங்களை கொடுக்கறது ரொம்ப நல்லா இருக்கும் குளிர்ச்சியா இருக்கும் மண்பானை வச்சிருக்கிறோம் வீட்டில் ஏதோ ஒரு காரணம் அந்த மண்பானை கீழே விழுந்து உடலிட்டது அந்த மண்பானை இருந்த வரைக்கும் அது உள் பொருள் தான் இல்லையா உடஞ்சி போன பிறகு அன்னைக்கெல்லாம் ஒரு வீட்டில் பானை வச்சிருந்தீங்க அந்த இந்த இடத்துல ஒரு பானை வச்சு தண்ணியெல்லாம் முடிச்சுட்டு இருந்தீங்க நீங்க இந்த பானையை காணும் எங்க வேற இடத்துல வச்சிருக்கீங்களா உடஞ்சி போச்சு எங்க அது போச்சு வரலாம் உடஞ்சி போச்சு வரலாம் சுத்தம் உடஞ்சி போச்சு அப்போ அந்த பானை இருந்த வரைக்கும் அது உள் பொருள் தவறா இன் பொருளாயிட்டது இத மாதிரிதான் உலகமும் இருக்கிற வரை உள் பொருள் நீங்களே சொல்றீங்க ஊழி காலம்னா ஊழி காலத்துல அழிந்த பிறகு இரு பொருளா விட்டது அப்ப நாம என்ன சொல்லணும் உலகம் உள் பொருளும் தான் இன் பொருளும் தான் என்று அப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு காரணத்தோட தான் சொல்றாங்க இப்போது பாருங்க நமக்கு நான்கு கருத்துக்கள் நம்ம பார்த்திருக்கோம் எத்தனை கருத்துக்கள் பார்த்திருக்கோம் என்னெல்லாம் பார்த்திருக்கிறோம் நான்கு உலகம் இல் பொருள் என்பது ஒரு கருத்து உலகம் உள் பொருள் என்பது ஒரு கருத்து உலகம் உள் பொருளும் அல்ல இருபொருளும் அல்ல என்பது ஒரு கருத்து அப்புறம் உலகம் உள் பொருளும் தான் இருபொருளும் தான் இந்த நான்கு கருத்துக்களில் சைவ சித்தாந்தம் ஏற்கின்ற கருத்து எது ஆண்களை கொண்டு ஏற்க தானே செய்யணும் நாளையுமே ஏற்படணும் அந்த அஞ்சாவது ஒரு சாய்ஸ் இல்லை இந்த நான்கு கருத்துக்களில் சைவ சித்தாந்தம் ஏற்றுக்கொள்ளும் கருத்து எது என்றால் உலகம் உள்பொருள் உலகம் உள்பொருள் அதை இல்பொருள் என்றோ உள்பொருளும் அல்ல இருபொருளும் அல்ல அல்ல என்றோ உள்பொருளும் தான் பொருளும் தான் என்றோ சொல்ல முடியாது இருபொருள் என்பதே மருத்துவம் உலகத்துக்கு தோற்றம் இருக்குது பொருள்னா தோற்றம் இருக்காது இல் பொருளா தான் இருக்கும்னு சொன்னீங்க இல் பொருளுக்கும் எப்படி தோற்றம் இருக்கும் முயல் கொம்பு போன்ற இல் பொருளுக்கு தோற்றம் இருக்குதா இப்போ உலகத்தையும் நீ இல் பொருள் என்று சொன்னால் உலகத்துக்கும் தோற்றம் இருக்காது ஆனால் உலகத்துக்கு தோற்றம் உள்ளது உலகம் சரியா இது அது சரியா அதையும் நம்ம ஏற்கல அதை எப்படி மறுக்கின்றோம் பானை இருக்கும் வரை உள்பொருளீர்கள் உடைந்த பிறகும் அது உள்பொருளாம் என்று நாம சொல்றோம் உடைந்த பிறகு இருபொருள் என்று சொல்லக்கூடாது இந்த பானை உடைந்த பிறகு மண் என்ற அந்த காரண நிலையை அடைகின்றது பானை என்பது காரிய நிலை அது உடஞ்சுதான் மண்ணாகுது மண் என்ன நிலை காரண நிலை அந்த காரண நிலையில அந்த காரியமாகிய பானை எப்படி இருக்குது அருவமா இருக்குது சக்தி ரூபமா இருக்குது எனர்ஜி பாம் சக்தி ரூபமா இருக்குது பானையா போது பொருள் ரூபமா இருந்தது காரிய நிலையில பானை இருக்கும் போது எப்படி இருந்தது பானை காரிய நிலை பொருள் ரூபம் அது உடைக்கு மண்ணான மண் காரண நிலை சக்தி ரூபம் மானை மட்டுமல்ல எந்த பொருள் அழிந்தாலும் அந்த பொருள் இல்லாமல் போய்விடுவதில்லை அது காரண நிலையை அடைகின்றது அந்த காரண நிலையை அது சக்தி ரூபமாக இருக்கத்தான் அந்த பானை செய்வதற்கு முன்பும் இப்படித்தான் அந்த பானை மண்ணில் சக்தி ரூபமாக இருந்தது அந்த பழைய நிலையை அது அடைந்துள்ளது ஆகவே பானை உடைந்த பிறகும் அது தன் காரணத்தில் சக்தி ரூபமாக உள்பொருளாகவே இருக்கிறது நாங்கள் உடைந்து விட்டால் அது இயல்பொருள் என்று சொல்ல முடியாது அதுபோல உலகமும் உரை காலத்தில் அணிந்த பிறகு இயல்பொருள்னு சொல்ல முடியாது உரை காலத்திலும் அது தன் முதற் காரணத்தில் எப்படி பானை தன்னுடைய முதற் காரணத்தில் சக்திரூபமா இருக்குதோ அத மாதிரி இந்த உலகமும் ஊழி காலத்துல ஒடுங்கிய பிறகு தன் முதற் காரணத்தில் எப்படி இருக்கும் சக்தி ரூபமா இருக்கத்தான் செய்யும் ஆகவே உலகம் உள்பொருளும் தான் இருபொருளும் தான் என்பது நம்ம சைவத்துக்காக தான் மறுக்கப்படுகிறது இல்லையா அப்ப உலகம் உள்பொருளே என்று செய்வதற்காக சொல்கின்றது உலகம் உள்பொருளே இருபொருள் என்பதும் தவறு உள்பொருளும் அல்ல இருபொருளும் அல்ல என்பதும் பொருந்தாது உள்பொருளும் தான் இருபொருளும் தான் என்பதும் பொருந்தாது அப்ப உலகம் எப்படிப்பட்ட பொருள் உள்பொருள் அப்ப உள்பொருள் சொன்ன ஒரு பிரச்சனை வருது என்ன உலகம் உள்பொருள் என்றால் அது ஏற்கனவே உள்ள பொருள் என்று ஆகிவிடும் அப்ப அதையும் அதை அதையும் போற்றுகிறது நீங்க சொல்றீங்க ஏற்கனவே உள்ள பொருளுக்கு தோற்றம் கூறுவது பிழை அல்லவா இந்த தடையை எதிர்கொள்ள வேண்டும் தோன்றுகின்ற எல்லா பொருளுமே உள் உள்பொருளா இருந்தே தோன்றுகின்றன என்று சைவத்திற்கான சொல்கிறது பொருளுக்கு தாயா தோற்றமே உண்டு இருபொருளுக்கு தோற்றம் இல்லை உள் பொருளும் அல்ல இரு பொருளும் அல்ல என்ற அப்படி ஒரு பொருளே கிடையாது பொருளும் தான் பொருளும் தான் அப்படியே எந்த பொருளும் கிடையாது உள்பொருள் பொருள் ரெண்டு வகைதான் அதுல பொருளுக்கு என்ன கிடையாது தோற்றம் கிடையாது முயல் கொம்பு கொன்றுவதில்லை பொருள் என்னைக்குமே பொருள் தான் முக்காலத்திலும் இல்லாதது தான் பொருளுக்கு தான் என்ன உண்டு தோற்றம் உண்டு அது பொருள் சொல்லிட்டீங்க அப்ப அது ஏற்கனவே உள்ள பொருள் அதுக்கு தோற்றம் சொல்றீங்களே அப்படின்னா உள்பொருளுக்கு எப்படி தோற்றம் உண்டாகிறது என்றால் உள்பொருள் எல்லாம் தோன்றுவதற்கு முன்னால் இருந்த நிலை வேறு தோன்றிய பிறகு வருகின்ற நிலை வேறு ஆகவே தோற்றம் என்பது என்ன என்பதை இந்த இடத்தில் நாம நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பொருள் தோன்றுகின்றது என்றால் அதுக்கு என்ன அர்த்தம் அதை முதலில் நாம நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் என்ன அப்படின்னு சொன்னால் தோற்றம் என்பது என்னவென்றால் முதல் காரணத்தில் சக்தி ரூபமாக இருக்கின்ற நிலையில் இருந்து அந்த புலப்பட்டு தோன்றுகின்ற பொருள் நிலையை அடைதல் சக்தி நிலை அதாவது மண்ணில் பானை சூக்குமமாக இருக்குத போன்றதற்கு முன்னால் மண்ணில் பானை இருக்குத அது சூக்கு மனிதன் அந்த பானையை உருவாக்கக்கூடிய தொழிலாளி வருகின்றார் தண்டு சக்கரம் போன்ற கல்விகளை உடன் கொள்கின்றார் தண்ணீரை எல்லாம் மனதிலே கழிக்கின்றார் அந்த வணிகர் தொழிலை செய்கின்றார் அப்ப அந்த மண்ணிலிருந்து பானை தோன்றுகின்றது இந்த பானை தோன்றுவதற்கு முன்பு அந்த பானை எப்படி இருந்தது மண்ணில் தான் இருந்தது எப்படி இருந்தது சூக்குமமாக இருந்தது துப்புமாயினா நமக்கு புலப்படாமல் துப்புமாய் இருந்தது அது அந்த தொழிலாளி அந்த பானையை செஞ்ச உடனே இப்ப அந்த பானை என்ன செய்து புலப்படுகிறது புலப்படும் நிலை மூல நிலை சூப்பு நிலை என்பது புலப்படாத நிலை மூல நிலை என்பது புலப்படும் நிலை இப்ப தோற்றம்னா என்ன வரையறை டெபனிஷன் என்னன்னா ஒரு பொருள் தோன்றுகின்றது என்றால் அந்த பொருள் தன் முதற் காரணத்தில் சூக்கும நிலையை இருக்கிறது அது தூர நிலையை அடைகின்றது முதற் காரணத்தில் சூக்கும நிலையில் உள்ள பொருள் தூர நிலைக்கு வருதலே தோன்றுதல் ஆகும் தோன்றுதலுக்கு தான் தோன்றுதல் அல்லது தோற்றம் என்றால் என்ன அதை டிஃபைன் பண்ணுங்க ரெண்டும் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது தோற்றம் என்றால் சொல்றேன் தோற்றம் என்றால் தோன்றுவதற்கு முன் அந்த பொருளே இல்லை என்பதல்ல ஏனென்றால் இல்லாத பொருள் முக்காலத்திலும் தோன்றாங்க உள்ள பொருள் மட்டும் எப்படி தோன்றும் அது ஏற்கனவே உள்ள பொருள் அப்படின்னு தான் நமக்கும் ஒரு பிடி போட்டாங்க உள்ள பொருள் எப்படி தோன்றும்னா அப்ப தோற்றம்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க தோற்றம் என்பது சூக்கும நிலையிலிருந்து கூட நிலைக்கு வருதல் அதுதான் தோற்றம் சூக்கும நிலையிலிருந்து கூட நிலைக்கு வருதலே தோற்றம் சூக்கு நிலையில் இருக்கும்போது எதில் இருக்கும் முதல் காரணத்தில் கூட நிலைக்கு எப்படி வரும் நிமித்த காரணம் வரும் முதல் காரணம் நிமித்த காரணம் அதெல்லாம் சந்தேகம் இல்லையே மண்ணில் பானை நோடுறதுன்னா பானைக்கு அந்த மண்ணு தான் என்னது முதல் காரணம் துணை காரணம் அதை கண்டு சக்கரம் நினைத்த காரணம் உயவன் அந்த தொழிலாளி தான் நினைத்த காரணம் ஸ்டீல் இரும்பு எக்கு ஸ்டீல்னு சொல்லக்கூடிய இரும்பு எக்கு முதல் காரணம் இல்லையா ஒளி சுத்தியல் போன்ற கல்விகள் எல்லாம் அல்லது அதுக்கு என்ன கல்விகளோ அந்த கல்விகள் எல்லாம் துணை காரணம் அந்த அந்த இரும்பு எக்கிலிருந்து அந்த நாற்காலி மேசை போன்ற பர்னிச்சர் எல்லாம் உருவாக்குகின்ற அந்த கல்ச்சர் நிமித்த காலம் இல்லையா இப்போ இந்த மேசை இருக்குன்னா மரக்கட்டை மரக்கட்டை இதுக்கு முதல் காரணம் ஒளி சுத்தியல் போன்ற கருவிகள் துணை காரணம் அந்த தச்சன் நிமித்த காரணம் இந்த மேசை எங்க இருந்தது இது இல்லாததாக என்று தோன்றியதா என்றால் இது அந்த மரத்தில் சூக்குமமாக இருந்தது தச்சன் என்ற நிமித்த காரணனும் ஒளி சுத்தியல் போன்ற துணை காரணங்களும் சேர்ந்த போது அந்த மரத்தில் சூக்மமாக இருந்த இந்த மேசை புலப்பட்டு தோன்றுகின்ற கூட வடிவத்தை அறிந்திருக்கிறது ஆகவே தோற்றம் என்பது என்னவென்றால் முதல் காரணத்தில் சூக்மமாக இருக்கின்ற பொருள் கூல நிலையை அடைதலே தோன்றுதலாம் இதுதான் தோன்றுதலுக்கு வரையறை அப்போ உள்பொருள் தோன்றும் என்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை முதல் காரணத்தில் சூக்மமாக உள்ள பொருளே தோன்றும் இப்ப இந்த மரக்கடை மே மர மேலே தோன்றிருக்கிற மரக்கட்டையிலிருந்து தோன்றிருக்கிறது இருந்து இந்த மேலே தோன்றுமா ஏனென்றால் தண்ணீரில் இந்த மேஜை சூக்குமமாக இல்லை ஆகவே எவ்வளவு சிறந்த தொழிலாளி எவ்வளவு நல்ல அருமையான கருவிகளை எல்லாம் வைத்து தொழில் செய்தாலும் தண்ணீரிலிருந்து செய்ய முடியாது இந்த மேசையை தோற்றிருக்க முடியாது இருந்து மரக்கட்டையிலிருந்து மரக்கட்டையிலிருந்து சூப்பமா இருக்குன்னு சொல்றீங்களே நானும் மரக்கட்டையை நல்லா பார்த்தேன் இது மைக்ரோஸ்கோப் மூலமா கூட பார்த்தேன் அதுல இந்த மேசை சூப்பமா இருப்பது நான் இந்த வடிவத்தை பார்க்க முடியுமா முடியாது அது ஆற்றல் வடிவில் ஆற்றல் ரூபமாக இருக்கும் அதை இந்த பொருள் நினைத்து கொண்டு வருகின்றான் பத்தொன்பதாம் நூற்றாண்டு இருபதாம் நூற்றாண்டு அறிவியல் சிந்தனைகளிலே ஆற்றலை பொருளாக மாற்றலாம் என்று சொல்லப்படுகின்றது இதை சமன்பாடுகள் கணக்கீடுகள் மூலமாக நிறுவி காட்டியவர் ஐன்ஸ்டீன் அவர்கள் ஆற்றலை பொருளாக மாற்றலாம் பொருளையும் ஆற்றலாக மாற்றலாம் தன்மாத்திரைகளாகிய சப்த ஸ்பரிச ரூபரச கந்தங்கள் ஓசை ஊறு உருவம் சுவை மனம் ஆற்றல் வடிவங்கள் அவற்றிலிருந்து பொருள் வடிவிலான பஞ்சபூதங்கள் போன்றுகிறது நாம் சொல்றோம் ஆற்றல் பொருளாக மாறுதல் எப்பவும் சொல்லிட்டோம் அதே மாதிரி முதற் காரணத்துல சூக்மமாக இருக்கின்ற பொருள் தான் தோன்றும் சொன்ன இருப்பது ஆற்றல் வடிவம் கூடமாக தோன்றுவது பொருள் வடிவம் ஆற்றல் பொருளாக மாறுவது சொல்லி புராணம் ஆகவே உள்பொருள்தான் தோன்றும் இருபொருள் தோன்றாது உள்ளதும் இன்னதும் அல்லாத பொருள் அப்படி ஒரு பொருளே கிடையாது அதேபோல உள்பொருளும் தான் இருபொருளும் தான் என்பது போலவும் கிடையாது உள்பொருள் ரெண்டு இருபொருள் ரெண்டுதான் பேசலாம் அதில் இருபொருளுக்கு ஒருபோதும் இல்லை பொங்கல் போன்றவை ஒருபோதும் தோற்ற மாட்டான் ஆகவே இருபொருளுக்கு தோற்றம் இல்லை உள்பொருளுக்கு தான் தோற்றம் உண்டு இதுல ஒரு பிரச்சனை வருது ஏற்கனவே உள்ள பொருள் அப்புறம் அதுக்கே தோற்றம் சொல்றீங்க அப்ப ஏற்கனவே அது இருந்த நிலை வேறு அந்த நிலையிலிருந்து வேறொரு நிலை அடைக்கிறது அந்த நிலை என்ன வேறொரு நிலை என்ன தொடக்கத்தில் அந்த பொருள் முதற் காரணத்தில் தன்னுடைய முதற் காரணத்தில் சூப்பர் நிலையில் இருந்தது அந்த நிலையிலிருந்து அது கூட நிலைக்கு வருகின்றது அதுதான் தோன்றுதல் ஆகவே உள்பொருளுக்குத்தான் தோற்றம் உண்டு உள்ளதே தோன்றும் உள் உள்பொருளே தோன்றும் உள்பொருளே தோன்றும் என்பதை தான் சுருக்கமா எப்படி சொல்றாங்க உள்ளதே தோன்றும் இல்லாதது தோன்றாது உள்ளதுதான் உள்ளதே தோன்றும் இல்லாதது தோன்றாது உள்ளதே தோன்றும் இதை நல்லா விளக்கமா நம்ம சொல்ல தெரிஞ்சுக்கணும் உள்ளதே தோன்றும்னா நம்மகிட்ட கேட்கறாங்க அதான் உள்ளதுன்னு சொல்லிட்டீங்களா அப்புறம் ஏன் போன்றவங்க கேட்கலாம் அப்ப என்ன சொல்லணும் முதற் காரணத்தில் சூக்கும நிலையில் உள்ள பொருளே சூழல் நிலைக்கு வந்து தோன்றும் அதுதான் உள்ளதே தோன்றும் என்பதற்கு பொருள் அதனால அதையும் எழுதி இந்த கோட்பாடு இருக்கு பாருங்க எந்த கோட்பாடு உள்ளதே தோன்றும் இல்லாதது தோன்றானது இந்த கோட்பாடுக்கு சர்க்காரியவாதம் என்று பெயர் அவர்களுக்கு தேர்வு எப்படி மாறுகிறது என்றார் தமிழ் வழக்கிற்கேற்ப இது எப்படி மாறுகின்றது என்றால் சர் காரிய காரியம் என்பது காரியம் நமக்கு புண்ணியம் என்பது புண்ணியம் என்று எழுதப்படும் சக்தி என்பது என்றால் என்ன உள்ளது உள்பொருள் சக்தி என்றால் உள்பொருள் என்றால் உள்ளது உள்ளதே காரியப்படும் சர்க்காரியவாதம் சமஸ்கிருதத்துல சர்க்காரியவாதம் தமிழ்ல உள் உள்ளதே தோன்றும் எனும் கோட்பாடு ஆக சைவ சித்தாந்தம் சர்க்காரியவாதம் என்ற கோட்பாட்டை உடையது எல்லாருமே சர்க்காரிவாதம்னா என்னங்கிறத தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொண்டாலே நமக்கு சைவ சித்தாந்த படிப்பு ரொம்ப எளிதாகிவிடும் ரொம்ப முக்கியமானது நம்ம திருவாரூரை ஆதீன பண்டார சாஸ்திர குரல் ஒன்றாகிய உபதேச பகுதியை சொல்கின்றது தற்காலிகவாத சைவ சித்தாந்தத்துல ரொம்ப முக்கியமான கோட்பாடு அப்படின்னு உபதேச பகுதியை அது நம்ம ஆதீன பண்டார சாஸ்திரம் தட்சிணாமூர்த்தி தேசிகர் அவர்கள் செய்தது பாருங்க ஒவ்வொரு ஸ்டேஜா பார்த்துட்டு இருக்கிறோம் உலகம் போர்ந்து வழியும் நாம சொன்னோம் அதையே ஒப்புக்கொள்ளாதவர்கள் உலகம் நிலையானதுன்னு சொன்னாங்க அதுலேயும் ரெண்டு விதமா சொன்னாங்க சாட்சியரை தான் நாங்கள் அவர்களுக்கு ஒரு மாதிரி தொழில் காட்டினோம் அனுமான அளவை உள்ளவர்களுக்கு நல்ல அனுமான அளவை காட்டி அவயவ கூடமை என்ற ஏதுவை சொல்லி எப்பவுமே ஏது வந்து காட்சி அளவைக்கு உட்படணுமோ அது முக்கியமா நெருப்பு உள்ளது அப்படின்னா புகை இருப்பதா அப்படின்னா அந்த புகை காட்சி வரணும் நெருப்பு மறைப்பது மாதிரி புகை மறைஞ்சிருந்தா அந்த புகை இருக்கணும் அதனால நெருப்பு இருக்கணும் அப்படின்னு சொன்னா புகையும் தெரியலன்னா வர முடியாத போய் இருப்பதான ஏது எப்பவுமே தாக்கிய வரைக்கும் வரும் அதே மாதிரி அவயவ பகுப்புடைமை உலகத்தின் அவய பகுப்புடைமை நம்ம கண்ணால பார்க்கிறோம் உலகத்தினுடைய பகுப்பு நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆண் விலங்குகள் தாவர உடனே இருக்கிற பகுப்பு பார்க்கிறோம் இந்த அவய பகுப்புகள் இருப்பதால் உலகம் ஒத்துழைப்படுவது ஆக உலகம் ஒத்துழைப்படுவதுங்கிறத வெளிநாட்டணும் சரி அப்படி தோன்றி இருந்து அறிகின்ற உலகம் எந்த மூலப்பொருளிலிருந்து தோன்றியது என்றால் அதற்கு பரமானம் முதற் காரணமாக சொன்னார்கள் பிரம்மத்திடமிருந்தே தோன்றியதும் பிரம்ம முதற் காரணமாக சொன்னார்கள் உலகம் தோன்றியது தோன்றுவதெல்லாம் ஒரு பொய் தோற்றம்னா உலகமே ஒரு பொய் தோற்றம் என்றார்கள் விவர்த்தனவாதம் சொன்னார்கள் கையில் பாம்பாக தோன்றது போல அவை எல்லாவற்றையும் மறுக்கும் அப்புறம் உலகம் உள்பொருளா இல்பொருளா என்ற வாதம் எழுந்தது இல்பொருள் என்றனர் சமணர்கள் ஒரு சாரா அப்ப பௌத்தர்கள் ஒரு சாரா பொருள் இருந்தார்கள் மற்றொரு சாரா பௌத்தர்கள் மற்றொரு சாரா உள் பொருளும் அல்ல பொருளும் அல்ல என்றார்கள் சமணர்கள் பொருளும் தான் பொருளும் தான் என்றார்கள் மூன்றையுமே மறைக்கும் உலகம் உள் உள் பொருளா ஏற்கனவே உள்ளது அதை எரியா போன்றோம்னார்கள் ஏற்கனவே அது முதல் காரணத்தில் ஆற்றல் வழியில் சூக்குவமாக இருந்தது அது புலப்பட்டு தோன்றுகின்ற கூட நிலைக்கு வருவதே தோற்றமாகும் எந்த பொருள் தன் முதற்காலத்தில் சூப்ப நிலையில் இருக்குமோ சூப்ப நிலையில் உள்ளதோ அப்படி உள்ள பொருளே தோன்றும் என்று சர்க்காரியவாதம் தெரிவித்தாக சொல்லியுள்ளது சாந்தியாக ஒரு சமயம் இருக்கிறது பின்பற்றுவர்கள் வேணா இல்லாமல் இருக்கலாம் ஆனா அதுவும் ஒரு ஒரு நிலை வரைக்கும் நல்ல ஒரு சிந்தனைக்கும் ஒரு நிலை வரைக்கும் என்னன்னா இந்த சர்க்காரியவாதத்தை அந்த சாங்கிய சிரமம் சாங்கியர் சமயம் ஒரு உடன்படுகின்றது முதல் காரணத்தில் சூப்ப நிலையில் உள்ள பொருள்தான் கூட வரும் போன்றும் என்று அவர்கள் சொல்கிறார் உள்ளதே போன்றும் இல்லாதது போன்றாது உள்ளதே போன்றும் இல்லாதது போன்றது உள்ளதே காரியப்படும் எழுதியிருக்கேன் பிராக்கெட்டை தோன்றும்னு போட்டிருக்கேன் ரெண்டும் ஒரே அர்த்தம் தான் உள்ளதே போன்றும்னு சொல்லலாம் உள்ளதே தோன்றும் இல்லாதது தோன்றாது என்ற இந்த தற்காலிக வாதத்தை யாரும் உடன்படுகின்றார்கள் ஆங்கியர்கள் உடன்படுகின்றார்கள் ஆனால் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால் அந்த பொருள் தானே தோன்றும்ங்கிறாங்க உள்ளதே தோன்றும் அந்த உள் பொருள் தானே தோன்றும் இந்த உலகம் உள் பொருள் இது தோன்றுவதற்கு முன்பு தன்னுடைய முதல் காரணத்தில் சூப்பமா இருந்தது அதெல்லாம் உடன்படுறாங்க முதல் காரணத்தில் சூக்குமாய் இருக்கின்ற உலகம் எப்படி தோன்றியது என்றால் நானே தோன்றியது இதனை அறிவிக்கிறது பானை சட்டி குடம் மண்பானை மண் சட்டி போன்றவை போன்றவையெல்லாம் போன்ற காரிய பொருள்கள் எல்லாம் மண்ணிலே சூக்கமாக இருந்தவைதான் மண்ணிலே சூக்கமாக இருந்தது அவை தாமாகவா தோன்றின எந்த காலத்திலேயாவது இருந்து பணையோ சரியோ குடவோ தானா தோன்றலாம் இதை கடத்தையாவது அதனுடைய மூலப்பொருள் பிளாஸ்டிக்கா மரமா ஏதாவது ஒண்ணு இருக்கணும் அதுல நாட்காலி தானா தோன்றலாம் எந்த காரிய பொருளும் தன்னுடைய முதல் காரணத்திலிருந்து தானே தோன்றது ஏதோ இறைவன் உண்மையை ஏற்றுக்கொள்ளணுங்கிற ஒரு மனசு வரல அதனால சர்க்காரிய மாதம் வரைக்கும் நல்லா சிந்திச்சு வந்திருக்கிறார்கள் ஆனா முதல் காரணமாக வந்து அது தானே காரியத்தை தோற்றுவிக்கும் முதல் காரணமே தானே தோற்றுவிக்கும் அப்ப சைவ சித்தாந்தம் என்ன சொல்றதுன்னா எது முதல் காரணமோ அது ஜடம்தான் பாருங்க காஸ்ட் காரணம் முதல் காரணத்தை மெட்டீரியல் காஸ்ட் என்று சொல்லலாம் எது மெட்டீரியல் காஸ்டோ எது முதல் காரணமோ அது ஜடம் சாங்கியர்கள் உலகத்திற்கு முதல் காரணம் பிரகிருதி மாயை என்பார்கள் அவர்கள் பிரதி பிரகிருதி மாயவர்கள் சிந்திச்சிருக்காங்க இருபத்தி நாலு தத்துவம் தான் சொல்லுவாங்க அதனால பிரகிருதி மாயவர் தான் அவங்க சிந்தனை வந்திருக்குது சரி இருக்கட்டும் சந்தோஷம் பிரகிருதி மாயை முதல் காரணமா இருக்கட்டும் அதிலிருந்து உலகம் தானாக கொண்டிருக்கிறாயே பிரதிமாயை ஜடமாயிற்று ஜடமாகிய மண் தன்னிடமிருந்து பானை சக்தி குடம் போன்றவற்றை தானாக தோற்றுவிக்க முடியாது அதுபோலவே ஜடமாகிய பிரகிருதி இந்த உலகத்தை தானாக தோற்றுவிக்க முடியாது சரி உயிர் உயிர்கள் தோற்றுவித்தன உயிர்கள் இருக்க அவை சித்துதானே பிரகதி மாய ஜடம் நாய போடுறோம் உயிர்கள் உயிர்கள் அந்த உயிர்கள் அறிவுடையவர்களான அப்ப உயிர்கள் தோற்றுவித்தன என்று கொள்ளலாமே நாமதான் உயிர்கள் நாம தோற்றுவிக்கிறேன்னா வேற ஏதாவது உயிர்கள் தோற்றுவித்திருப்பார்கள் அப்படி உயிர்கள் அறிவுள்ளவை தானே நான் உயிர்கள் அறிவுள்ளவைன்னு சொல்றேன் எப்போ அறிவுள்ளவை இந்த உடல் உலகங்களை பெற்ற பிறகுதான் உயிருக்கு அறிவு விளக்கமே ஏற்படுகிறது அறிவு இருக்கிறது உயிர்களுக்கு எப்பவுமே அறிவு உண்டு உடல் கொடுத்த உடனே இல்லாத அறிவு புதுசா வரல அறிவு இருந்தது ஆனா விளங்காம இருந்தது அப்ப ஒன்னத்தையும் உயிர்களை அறிய முடியாது எப்போ உயிர்களுக்கு அறிவு ஏற்பட்டது உடல் கருவிகளை உடல் கருவிகளை பெற்ற பிறகுதான் உயிர்களுக்கு அறிவுக்கு ஏற்பட்டுள்ளது உடல் கருவிகளை பெறுவதற்கு முன்பு அறிவுடனே இருக்காது அப்ப இது எப்படி உடல் கருவிகளை படைச்சிருக்க முடியும் இந்த உயிர்கள் அது முன்னாடி ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன் ஒரு முதியவர் வாக்கிங் வச்சுட்டு தான் அவரால் நடக்க முடியும் அப்படிங்கிற நிலைமையில இருக்கிறார் வாக்கிங் ஸ்டிக் ஒரு கைக்கு வந்தவரை தான் அவரால் நடக்க முடியும் வாக்கிங் அது அந்த இருக்குது இவரால் இறந்து நடந்து போய் அந்த வாக்கிங் எடுக்க முடியுமா இவரால் ரெண்டு அடி கூட ராக்கெட்லாம் ராக்கெட்லாம் நடக்க முடியாது அந்த அளவே இருக்கிறார் ராக்கெட் மேல தண்ணி இருக்குது இவரால போய் அதை எடுத்து எடுக்க முடியுமா அது கைக்கு வந்தவர்கள் தானே இவரால நடக்கவே முடியும் அப்போ அந்த வாக்கிங் ஸ்டிங்கிற உதவி இல்லாமலே நல்லா நடக்கக்கூடிய ஒருவன் தான் என்ன செய்ய முடியும் அந்த வாக்கிங் ஸ்டிக் அவர் கையில கொடுத்து நடக்க வைக்க முடியும் ஏன்னா வாக்கிங் ஸ்டிக் தானா வந்தும் அவரோடு சேராது அது தேடும் அது மாதிரி மாயை மாயை தானாக உலகத்தை தோற்றுவித்தார் உயிர்களும் உடலை பெற்ற பிறகுதான் அறிவு விளக்கம் பெறுகின்றன எனவே உயிர்கள் இருந்த உடல் உலகங்களை தோற்றுவிக்க மாட்டார் அப்ப மாயையும் தானாக உலகத்தை தோற்றுவிக்க வந்து உடல் உலகங்களை உயிர்களும் உடல் உலகங்களை தோற்றுவிக்க முடியாது அப்ப மிச்சம் இருக்கிற பொருள் எது இறைவன் ஒருவன் தான் அப்ப அவன் தான் என்ன செய்ய முடியும் மாயையிலிருந்து உடல் உலகங்களை தோற்றுவிக்க முடியும் இல்லையா மூணு பேர் இருக்கிறாங்க மூணு பேர்ல ஒருத்தர் ஒரு காரியத்தை செஞ்சிருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அப்ப அது ரெண்டு பேர் அந்த காரியத்தை செய்யலன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு அந்த மூணு பேர்ல ரெண்டு பேரு இந்த காரியத்தை செய்யலன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு மூணு பேரை தவிர மற்றவர்களாலே இந்த காரியத்தை செஞ்சிருக்க முடியாதுன்றதும் உறுதியாயிட்டு அப்ப இந்த மூணு பேர்ல ரெண்டு பேர் காரியத்தை செய்யலைன்னா அப்ப இந்த காரியத்தை செஞ்சவன் யாரு விஸ்வகிரகம் மூன்றாம் அவன் தான் அது மாதிரி உயிர்கள் இருக்கின்றன மாயை இருக்கின்றது இறைவன் இருக்கின்றான் மாயையும் தன்னிடமிருந்து உடவுடங்களை தானாக தோற்றுவிட்டால் தோற்றுக்க முடியாத ஒரு ஜடம் முதல் காரணம் அது ஜடம் உயிர்களும் உடலை பெற்ற பிறகுதான் அறிவே அவற்றுக்கு விளங்குகிறது எனவே உயிர்களாலையும் மாயையிலிருந்து என்ன செய்ய முடியாது உடல் உலகங்களை தோற்றிருக்க முடியாது அப்போ யார் இருக்காங்க இறைவன் தான் அவன் இறைவன் தான் மாறியது உடல் உலகங்களை தோற்றுவிப்பான் ஆகவே உடல் உலகங்கள் எல்லாம் தானாக தோன்றும் என்பது தவறு இறைவன் தான் தோற்றுவிப்பான் நிச்சயம் இருக்கின்ற பொருள்தான் அப்படின்னு வர்றது அது ஒரு அளவை அதை பாரிசேட அளவை என்று சொல்வார்கள் பாரிசேட அளவை ஒரு ரூம்ல மேலே இருக்கு அங்க டேங்கர் நம்ம கட்டையை ரொம்ப போட்டுக்கிறோம் ஒரு பேக் இருக்கு ரூம்ல தான் நம்ம பேனாவை எங்கேயோ நம்ம பேன ரூம்ல தான் இருக்கு அப்படின்னா முதல்ல பேங்கர் இருக்கும்போது கட்டின தேடுறோம் பேனா கிடைக்கல மேஜர் ராயெல்லாம் இருந்து பார்த்து அதுக்குள்ள தேடுறோம் அன்றைக்கு பேனா கிடைக்கல அப்புறம் வேற பேனா வைக்கணும் ரூம்ல இருக்கிற மூணாவது பொருள் பேங்க் தான் அப்ப அந்த பேங்க்ல தானே இருக்கணும் இந்த மாதிரியான ஒரு சொல்லுவாங்க பாதி தேட அளவை வாரிசு மிச்சம் இருப்பது எதுவோ அதுதான் வாரிசேட அளவை தமிழில் ஒழிவு அடைவார் வாரிசேட பிரமாணம் வாரிசேஷம் சொல்லப்படும் மாயையும் உலகத்தை நான் அந்நியர்கள் தற்காரியவாதம் வரை அவர்கள் சிந்தனைக்கு வந்திருப்பது பாராட்டக்கூடியது ஆனால் உலகத்துக்கு நிமித்த காரணம் தேவையில்லை என்று சொல்லி அந்த இடத்தை அவர்கள் சிந்திக்காமல் விட்டுவிட்டார்கள் கண்டிப்பாக நிமித்த காரணம் வேண்டும் நிமித்த காரணம்னா யார் இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும் நிமித்த காரணம்னா அந்த முதல் காரணத்தில் சூக்கும நிலையில் உள்ள பொருளை புறப்பட்டு தோன்றுகின்ற கூட நிலைக்கு கொண்டு வருவோம் தான் யாரு நினைத்த காரணம் அதுக்கு அவனுக்கு துணை செய்கின்ற கருவிகள் துணை காரணம் புளி சுத்தியல் இதெல்லாம் துணை காரணம் மரக்கட்டையில மேஜ நாற்காலி சூப்பமா இருக்குது அந்த சூப்பமா இருக்கிற மேஜ நாற்காலிய பயன்படுத்துற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வரோம் மரக்கட்டையில சூப்பமா இருக்க மேஜ நாற்காலி அதை உட்காந்துக்கோங்கன்னா ஓட முடியாது பயன்படுத்த முடியாது அந்த சூப்பமா இருக்கிற மேஜ நாற்காலியை பயன்படுத்தக்கூடிய நிலைக்கு கொண்டு வருபவன் பிரச்சன் அவன் தான் அறிவித்த காரணம் அவனுக்கு துணை செய்கின்ற மொழி சுத்தியல் போன்ற கருவிகள் துணை அடிப்படை நீங்கள் சித்தியால படிக்கிறனாலும் சரி சுயனான போதம் படிக்கிறோம் பிறகாலம் படித்தாலும் சரி சிவபிரகாசம் படித்தாலும் சரி எல்லாவற்றுக்கும் இந்த பார்க்கிற இந்த உலக தோற்றங்கிற தலைப்பின் கீழ் நாம இதுவரை பார்க்க இந்த விஷயங்கள்லாம் அடிப்படை எந்த நூல் படித்தாலும் நீங்க ரொம்ப சிறப்பாக அதை படிக்கலாம் இந்த அடிப்படைகள் தங்களுக்கு அந்த தங்கள் வசம் இந்த நோட்ஸ்ல நீங்க வச்சிருக்கிறதுனால பேசிட்டு இருக்கிற விஷயத்துல இப்படி தொடர்புடைய விஷயம் தான் இருந்தா அப்புறம் இந்த தொடர்ச்சி பார்க்கப்படும் நம்ம தனியா பார்ப்பாரு ஆகவே உலகம் உள்பொருளாக இருந்து தோன்றுகின்றது முதல் காரணத்தில் சூக்குமமாக அந்த உள்பொருள் இருக்கும் அதை புலப்படுத்திக் கொள்ளக்கூடிய கூட நிலைக்கு கொண்டு வருவதால் தான் கொண்டு வருவதுதான் தோற்றம் அப்படி கொண்டு வருவோம் நிமித்த காரணன் நிமித்த காரணன் இல்லாமல் உள் பொருள் என்ன செய்யாது தோன்றாது வரை நம்ம பார்த்துக்கிறோம் தற்காலிக ஞான சாஸ்திரங்களிலே மூன்றாம் இருக்கிற மாயா என்கிற தனிவினுள் ஆன்மா மாயா என்றே சொன்னார் மாயா என்று சொல்ல அதிகாரம் பெற்று மாயை மாயம் மாயாஜாலம் என்றால் கிடையாது உடம்பு ஒடுங்குவதற்கும் ஒன்றுவதற்கும் இடைக்களமாக இருக்கின்ற ஒரு மாயை எனவே சைவ முதற் காரணம் மாயை மாயையின் இயல்பை சொல்லுங்கள் என்றார் சிலையான சித்தியார் அருமையான சொல்கிறது இந்த மாயை போன்றுவதும் இல்லை இந்த மாயைகள் உலகம் போன்றும் அப்புறம் ஒழுங்கும் போதும் இந்த மாயைகள் தான் ஒடுங்கும் ஆனா மாயைக்கு என்ன கிடையாது தோற்றமும் கிடையாது அடைய முடியாது அப்ப மாயை எப்படிப்பட்ட பொருள் நித்த பொருள் மாயை நித்த பொருள் தோற்றம் அழிவு இல்லை மாயை நித்த பொருள் மாயைக்கு உருவம் உண்டா மாயையிலிருந்து தோன்றுகின்ற சில பொருள்களுக்கு உருவம் உண்டு ஆனால் மாயைக்கு என்ன கிடையாது உருவம் கிடையாது அருவ பொருள் மாயை நித்த பொருள் இரண்டாவது பாயிண்ட் என்ன மாயை அறிவப்போது இந்த மாயை ஒன்றா அல்லது பரவா பல என்று சொன்னால் இந்த அணு முதல் காரணமாக மையம் மறக்கும் பலவாகவும் இடவாகவும் உள்ளனவர்களெல்லாம் அழிக்கூடியது முதல் காரணம் அழிவில்லாத நித்த பொருளாகும் பரமாணுக்களை முதல் காரணம் சொன்னால் அவரது பரமாணுக்கள் பலவாகவும் இடமாகவும் உள்ளன பரவாகவும் ஜடமாகவும் உள்ளனவெல்லாம் ஓந்திருந்து அழியக்கூடிய காரிய பொருள் முதல் எப்படி அலைவ போகக்கூடிய பொருள் எல்லாம் போந்திருந்து அறிமோ அதை போல அப்படிலாம் பார்க்கணும் மாதிரி மாயையும் பல என்று சொல்லிவிட்டால் அந்த அணுக்கள் போல மாயையும் பலவாகவும் ஜடமாகவும் உள்ளன அனைவரும் அப்ப அந்த மாயையும் போன்றிருந்து அறியக்கூடியது அப்ப அதே எப்படி பல முதல் காரணமா இருக்க முடியும் ரெண்டு மாலை மூணு மாலைன்னு சொல்லக்கூடாது ரெண்டு மாலையை கூட சொல்லக்கூடாது ரெண்டு இருந்தாலே பல தானே மாலை ஒன்று தான் மாலை ஒன்றாக இருப்பது ஏக நிலையதா ஏகம்னா என்ன ஒன்று மாலை ஒன்று தான் உலகமே இந்த மாலையிலிருந்து தான் என்ன செய்கிறது போன்றுகின்றது அப்ப இந்த உலகத்திற்கே ஒரு வித்து போல இருப்பது மாலை உலகத்திற்கு வித்து போல் இருப்பது இந்த மாயை அறிவுள்ள பொருளா ஜட பொருளா ஏனென்றால் பிரம்ம முதற் காரணவாதிகளை நாம மறுத்துள்ளோம் ஏன்னா பிரம்ம அறிவுள்ள பிரம்மத்திடமிருந்து அறிவற்ற உலகம் தோன்றுதுன்னாங்க இப்ப நம்ம மறுத்தோம் அறிவற்ற அறிவுள்ள பொருளிடமிருந்து எப்படியா அறிவற்ற பொருள் வந்தோம் மறுத்தோம் அப்படி சொன்ன நாம இப்ப மாயை சித்த பொருள் சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் சித்துக்கு எதிர்ப்பதம் என்ன அசித்து அசைத்து ஜடம் இருக்கும் அசைத்து ஜடம் எல்லாம் ஒண்ணு இந்த மாயை சிறிய பொருளாக இருப்பதா பெரிய பொருளாக இருப்பதா அல்லது எங்கும் தெரிந்த வியாபக பொருளாக இருப்பதா சிறுசோ பெருசோ ஒரு இடவரையறைக்கு உட்பட்டு இருப்பதால் இவ்வளவு இவ்வளவு சுற்றளவு அப்படின்னு ஒரு இடவரையறைக்கு உட்பட்டு மாயை வியாபகமா இருப்பதா வியாபகமா இருக்கு வியாபகம் இருந்தால்தான் நித்த பொருளா இருக்க முடியும் அதான் முன்னாடி ஒரே சிவபெருமானுக்கு சக்தின்னு சொல்வதான் சிவபெருமானுடைய சக்தியை நம்ம பார்த்தோமே Carrera de su de சக்தி என்பது சாதாரண சக்தி மாயை என்பது பறிக்கிற சக்தி இதை வைப்பு சக்தி என்பார்கள் தாதாமிய சக்தி எப்போதும் இறைவனோடு இருக்கும் இந்த மாயை இதன் பயன் என்ன இந்த மாயையின் பயன் என்ன சொல்றோம் இந்த மாயையின் பயன் என்ன சொன்னது சொல்லுவோம் அப்படியும் சொல்லாது ஏன்னா உள்ளதும் அல்ல இல்லதும் அல்ல சொன்னாங்க அதெல்லாம் நம்ம மறந்துட்டு அதே பாணியில ராமரும் சொன்னா எப்படின்னா அந்த பாணி அல்ல இது கொஞ்சம் வித்தியாசமானது என்ன அப்படின்னா மயக்கம் செய்யும்னு சொல்ல மாட்டோம் மயக்கம் செய்யாதுன்னு சொல்ல மாட்டோம் மயக்கமும் செய்யும் என்று சொல்லுவோம் மயக்கமும் செய்யும் தமிழ் எப்படிலாம் கருத்தை சொல்வதற்கு இழந்தது பாருங்க ஒரு உண்மையை போட்டா அதுல ஒரு விசேஷமான அர்த்தம் இருக்கும் தமிழினுடைய தனிச்சிறப்பு மாயை மயக்கமும் நண்பர்களே இந்த இடத்துல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன கடைசி பாயிண்ட் எழுதியிருக்கோம் மாயை மயக்கமும் செய்வதுன்னு எழுதியிருக்கோம் இதுல இருந்து தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா இந்த மயக்கம் செய்வது என்பது மாயைக்கு உண்மையான பண்பா இருந்தா மாயை மயக்கம் செய்யும் என்றே நாம ஆணித்தரமா எழுதியிருப்போம் இல்லையா ஏற்கனவே இதை செய்வதில்லை அப்படி வன்மேது கிடையாதுன்னா மயக்கம் செய்யாதுன்னு எழுதியிருப்போம் நம்ம மயக்கம் செய்யும்னு எழுதல மயக்கம் செய்யாதுன்னு எழுதல மாறாக மயக்கமும் செய்யும் எழுதணும் அப்ப என்னன்னா உயிர் இருக்கின்ற நிலையை கொடுதல் உயிர் இருக்கின்ற நிலையை கொடுத்தல் உயிரானது ஆணவ மத சார்பில் மிகுதியாக பொய்ந்திருந்தது என்றால் இந்த மாதிரி நல்ல மயக்கம் செய்யும் உயிரானது ஆணவமன சார்பில் குறைவாக இருந்தது என்றார் ஆணவமன சார்பில் குறைவாக குறைந்திருந்தது என்றால் இந்த மாயை மயக்கம் செய்யாது அருட்சார்பு பெற்ற ஆன்மாக்களுக்கு ஆணவ சார்பு நீங்கி அருட்சார்பு பெற்ற ஆன்மாக்களை இந்த மாயை கொஞ்சம் கூட என்ன செய்யாது மயக்காது இந்த மாயை மயக்கம் செய்யும்னா என்ன பொருள் அப்படின்னா ஆசையை ஏற்படுத்துதல் அதான் இந்த மயக்கம் செய்யும் அதுக்கு பொருள் நம்ம மயக்கம் செய்யும் மயக்கமும் செய்யணும்னு எதுவும் சரிதான் இந்த மயக்குதெல்லாம் என்ன புரிஞ்சுக்கணும் இல்லையா அந்த மயக்கதெல்லாம் என்னன்னா ஆசையை ஏற்படுத்துதல் இன்னைக்கு அவன் தான் சொன்னான்னு நீங்க இப்படி படத்தை எடுத்து அவன் புரிஞ்சுங்க அவன் பேச்சையே என்ன மயக்கிட்டாயா மறுக்க முடியல கொடுத்துட்டோம் அப்படிங்கிறோம் இப்ப மயக்கதெல்லாம் என்னன்னா ஒரு ஆசையை ஏற்படுத்துதல் அப்ப இந்த உலக பொருள்கள் பல்வேறு பொருள்கள் நமக்கு பல்வேறு ஆசைகளை ஏற்படுத்துது ஒரு வாட்ச் வாங்கன்னு போறோம் ஒரு செருப்பு வாங்கன்னு வாங்குறதுக்குன்னு போறோம் காலில் போடுற செருப்பு ஒரு வெயிலுக்காக போடுவது ஒரு சுகாதாரத்துக்காக போடுவது என்று போனால் உடனே வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு தான் போறேன் அந்த போய் செருப்போட டிசைன் எல்லாம் பார்க்கும்போது ஏப்பா இந்த டிசைன் நல்லா இருக்கு அந்த கடை நல்லா இருக்கு அது நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு ஒன்று கொண்டு அப்படி ஆசையை அதிகரிக்குது எந்த பொருள் எடுத்தாலும் சரி உலக பொருட்கள் இப்படி நமக்கு ஆசையை தூண்டும் விதமாக இருக்கின்றன அதுதான் மயக்குதல் அப்போ மயக்குவது உலகத்தினுடைய உண்மையான இயல்புன்னா ஏன்னா உலகத்தை சொல்றீங்க மாயையை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் மாயிலிருந்து வந்ததுதானே உலகம் தங்கத்திலிருந்து செய்யப்பட்ட நகைக்கு தங்கத்தோட குவாலிட்டி தானே இருக்கும் தங்கத்துடைய தன்மை தானே இருக்கும் இப்ப மாயையிலிருந்து வந்த உலகம் மாயை மயக்குவதா இல்லையான்னு எதை வச்சு தெரிஞ்சுக்கணும் உலகத்தை வச்சுதான் தெரிஞ்சுக்கணும் அப்ப இந்த மாயையிலிருந்து தோன்றிய உலகம் நம்மை மயக்குதுன்னா அப்ப மாயைக்கு மயக்குகின்ற தன்மை உண்டுன்னு தெரியுது ஆனா எல்லாரையும் மயக்க விடுகின்றதா முன்னால ஒரு சம்பவம் சொன்னேன் திரும்ப அதையே சொல்றேன் இல்ல அப்ப முன்னாடி அப்பரை சொன்னேன் அப்பரை பற்றி சொன்னேன் இப்ப சம்பந்தரை சொல்றீங்களே எலும்பும் சாம்பலுமாக இருந்த பூம்பாவையை சம்பந்த பெருமான் அருமையான உடலை பெற்று முன் இருந்ததை விட பேரழகு வாய்ந்த உடலோடு எழுமாறு செய்தார் பெற்று எழுமாறு செய்தார் பூம்பாவின் அழகை சேக்லா பெருமான் பல பாடல்களில் வர்ணிக்கின்றார் என்ன பெண் வருணனை மிகுதியாக வருகின்றதே திருமுறையிலே அப்படின்னு நினைக்கிறோம் இதற்காக என்றால் அந்த பெண்ணையும் அவர் அந்த பெண்மணியின் தந்தையாரே சம்பந்த பெருமானுக்கு திருமணம் செய்து வைக்க அவரே வந்து முடிவு பண்ணி இருக்கின்றார் அந்த பெண்மணியை செய்திருக்கின்றார் அப்போ முன்னால் இருந்ததை விடவும் சிறந்த அழகு பிரம்மாவானவர் என்ன பண்ணார் அழகான பெண்மணி ஒருவரை படைக்க வேண்டும் என்று சொல்லி உலகில் உள்ள அழகான பொருள்கள் எல்லாம் திலமளவு திலமளவு திலம் என்றால் என்ன எழு திலமளவு திலமளவு எடுத்து ஒரு அழகான பெண்மணியை படைத்தார் அந்த பெண்மணி தான் திரோதமை அந்த அழகில் அவரே மயங்கி விட்டார் என்று சொல்வார் அந்த திரோத்தமையை விட அழகான பெண்மணியாக இந்த பூம்பாவை தோன்றியிருக்கின்றார் இவருடைய அழகு திரோத்தமையின் அழகை தாண்டியார்கள் பூம்பாவின் அழகு ஆனால் அந்த பூம்பாவை அவரை கண்டு சமந்த பெருமான் செய்து மயங்கவில்லை இழந்தும் சாம்பலமாக இருந்த நிலையிலிருந்து இப்படிப்பட்ட மிக மிக அழகிய தோற்ற பொலிவுடன் இந்த உடல் கருவிகள் எல்லாம் வந்திருக்கின்றன என்று சொன்னால் இது எவ்வளவு கருணை எவ்வளவு சிறந்தது என்பதை அல்லவா காட்டுகின்றது இதற்கெல்லாம் மூல காரணம் எம்பெருமானுடைய கருணை அல்லவா அந்த உயிர்ப்புடன் அந்த உடல் இருக்கின்றது என்றால் அந்த உடலுக்குள்ளே இருக்கின்ற உயிருக்கு அந்த உயிர் இருந்து கொண்டு பெருமான் அதற்கு அந்த உயிர்ப்பு நிலையை தரப்போய் அல்லவா அந்த உயிர் உடல் வழியாக பார்க்கிறது எல்லாமே ஆகவே எப்பொருள் எத்தன்மைக்கு ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவின்மை அந்த தோன்றியவை இருப்பவர்கள் இல்லையா திருவருளை நினைக்காமல் இருப்பவர்களை இந்த உலகம் பரவாறு மயங்கும் திருவருளை இந்த உலகம் உடல் எல்லாம் திருவருளின் விளைவு தான் திருவருள் கருணையால தான் எல்லாம் தோன்றிருக்கிறது எல்லாம் இயங்குகிறதுன்னு அந்த சிந்தனையில் இருப்பவர்களை உலகத்தால் இந்த மாயை உலகத்தால் மயக்க முடியாது ஆகவே மாயை மயக்கமும் செய்யும் என்ற இந்த அளவே மாயையின் பண்புகளை பார்த்திருக்கின்றோம் முதல் பாயிண்ட் மாயை நித்த பொருள் இரண்டாவது பாயிண்ட் மாயை அருவம் மூணாவது பாயிண்ட் மாயை ஒரே மூணு பொருள் அல்ல ஒரே பொருள் இது உலகத்திற்கு வித்தாக இருப்பது இது ஜனப்பொருள் அசைத்து என்பும் நிறைந்த வியாபார பொருள் இது சிவபெருமானுக்கு சக்தியாக சொல்லப்படுவது இது தனிதரண புவன போகங்களை உயிர்களுக்கு தருவதற்காக வைக்கப்பட்டது நியமிக்கப்பட்டது இது மும்மலங்களும் ஒன்று இதுவும் ஒரு மரம் இந்த மாயை மயக்கவும் செய்யும் இதற்கு கருத்துக்களுக்கெல்லாம் உறைவிடமாக இருக்கின்ற பாடல் நித்தமாய் அருவாய் ஏக நிலையலாய் கடம் ஒன்று ஏக நிலையலாய் உலகத்திற்கு ஒரு வித்துமாய் அசித்தாய் எங்கும் வியாபியாய் விமலனுக்கோர் சக்தியாய் புவன போக தன கரணமும் உயிர்காய் வைத்ததோர் மகமாய் மாயை மயக்கமும் செய்யும் அன்றே என்று சித்தியாக இருக்கக்கூடிய பாடல் சித்தியார் இரண்டாம் சூத்திரம் மூன்றாம் அதிகரணம் சூத்திரம் இரண்டு அதிகரணம் மூன்று நித்தமாய் பாட்டு எழுதிக்கோங்க அந்த முதலடியை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம் புத்தகத்தோட கடைசி பக்கங்களை போட்டுங்க பாட்டோட முதலத்தோட போட்டு பாருங்க தானால தொடங்குது சாணால தொடங்குது தானாக தொடங்குது தானாக அப்புறம் பாருங்க நானால தொடங்குது வரும் அதுல நான் நான் நீ இப்படி இந்த அகரவரிசை பயிற்சி நமக்கு கிடைக்கும் பாட்டோட நம்பர் எனக்கு ஞாபகம் இல்லை உங்களுக்கு பின்னாடி பாட்டோ ஞாபகத்துக்காக நான் அந்த வேலை பாட்டோட நம்பரை நான் ஞாபகம் கூட வழக்கம் கிடையாது ஏன்னா நான் பாட்டு முதல் குறிப்பாக அதை பார்த்தேன் அந்த வழக்கம் என்னுடைய வழக்கம் தான் எனக்கு வருது ஆகவே பின்னால் பாருங்க நித்தமாயும் தொடங்கக்கூடிய பாடல் பல பேர் இந்த பாடலை ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிறீர்கள் புதிதாக கேள்விப்படுவர்களும் இந்த பாடல் அவர் இந்த பாடலின் கருத்துக்களை தான் அடிய விளக்கியிருக்கின்றேன் ஆகவே இனி மதிய உணவு இடைவேளை நேரம் வந்துவிட்டது ஆகவே மதிய உணவு இடைவேளைக்கு வழிவிட்டு மேற்கொண்டு மாயை பற்றிய செய்திகளை திருக்கோவிலே காண இருக்கின்றோம்